सर्पतिन्द्रोपने राहो देवने शरणं शरणं सङ्करं तीर्पय सर्पतिन्द्रोपने राहो देवने शरणं शरणं सङ्करं तीर्पय शादुं कोळिन् வலம் பெறும் பவனே தோர்கையை பூஜை செய்தார் நலம் பெறும் அருள்வாய் சார்ந்திடும் கோளின் பலம் பெறுபவனே தோர்கையை பூஜை செய்தார் நலம் பெறும் அருள்வாய் சர்பத்தின் ரோபனே ராகோ தேவனே ശരണം ശരണോ ശങ്കരം തീർപ്പായി മലരിൽ മന്ദോരയും മണിയിൽ ഗോമേദികമും പൈരിനിൽ ഉള്ളുന്തും നിലനിരാടെയും മലരിൽ മന്ദോരയും മണിയിൽ ഗോമേദികമും പൈരിനിൽ ഉള്ളുന്തും நில நிலகாடையும் பக்தியோட நளித்தாள் மனம் இறங்கிடுவாய் பக்தியோட பக்தியோடளித்தாய் மனம் இறங்கிடுவாய் சர்பத்தின் ரூபனே ராஹோ தேவனே சரணம் சரணம் சங்கடம் தீர்ப்பாய் पातलीशन् दासन् पोतृरुन्देवा शङ्करि शाम्भवी चामुण्डि सर्वेश्वरिये पातली शन्दासन् पोतृरुन्देवा शङ्करि शाम्भवि चामुण्डि सर्वेश्वरिये पूजै सैदा சங்கரனருளால் மதம் மனம் மகிழ்ந்துடனே பூஜை செய்தார் சங்கரனருளால் சிறப்பெற்றவனே மனமகிழ்ந்துடனே உதவிடுவாய் உதவிடுவாய் உதவிடுவாய் உதவிடுவாய் சர்ப்பத்தின் ரூபனே ராகுதேவனே சரணம் சரணம் சங்கடம் தீர்ப்பாய்